வணக்கம் நேர்களே இன்றைய குவியம் நிகழ்ச்சி வாயிலாக சமூக சிந்தனை கொண்ட நாடகம் ஒன்றினை கேட்கலாம் சாமி ஆ முத்தா சாமி கும்பிடவே வரமாட்டேன் இந்த பக்கம் என்ன இல்லை சாமி என் புள்ள வயிறு வலி வயிறு வலின்னு இருந்தா டாக்டர்கிட்ட மறந்து எடுத்தோம் இப்போ என்னமோ உடம்பெல்லாம் வீங்கிக்குச்சு அதான் வீட்டில் அவர் சொன்னா உங்களை போயிட்டு கொஞ்சம் கூட்டிகிட்டு வர சொல்லி அதான் சாமி வந்தேன் ஆ அந்த டெஸ்ட் எதில் பிள்ளையா நானும் ரெண்டு மூணு நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு மாதிரியாக தான் போகிறா ஸ்கூலுக்கு நான் ஒன்று சொல்ல நினச்சேன் நீ நம்பவே மாட்டேன்னு தான் சொல்லவே இல்லை சரி சாமி எப்போ சாமி வர்றீங்க சரி சரி தேவையான சாமானுக்கெல்லாம் நான் பில் போட்டு தர்றேன் அதெல்லாம் வாங்கி வை எங்க மக சாப்பிட்டாளா மருந்ததும் குடிச்சாளா இல்லங்க மருந்து தான் முடிஞ்சே அவ சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிக்க சரிங்க சரி இன்னைக்கு அந்திக்கு தான் நம்ம சாமியார் வருவாரே அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கூட்டிக்கிட்டு போவோன்னு நான் நினைச்சேன் அதான் அட இந்த சாமியும் வந்துட்டாரு நல்லதா தான் போச்சு என்ன சாமி வந்துட்டாரா சரி சரி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து சரி எல்லாம் பாயன்னு எடுத்து வந்து உட்காருங்க ஒரு செம்பில் தண்ணி எடுத்துட்டு வந்தாரம்மா ஏ வந்தாரம்மா நாலடி தூரத்தில் யாரு கண்ணிய யாரு பிடிச்சிருக்கிறது சொல்லு உன் பேர் என்ன பத்திரகாளி எனக்கு அருள் தா எனக்கு வந்தா பதில சொல்லு என்ன கண்ணுக்கு நீ யாரு ஐயோ அம்மா நான் சாக போறேனே எனக்கு வயிறெல்லாம் வலிக்குதம்மா எனக்கு ஒண்ணுமே செய்யல அம்மா டாக்டர் கிட்ட என்னை கூட்டிக்கிட்டு போங்கம்மா எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல ஐயோ அம்மா நான் சாக போறேன் நீ யாரை ஏமாத்துற என்னையவா ஏமாத்த பாக்குற நான் எத்தனை பேய்களை ஓட்டியிருப்பேன் எத்தனை எத்தனை பிசாச ஓட்டியிருப்பேன் மோகினி பிசாசா நீ பேர சொல்லுடி பேரை என்கிட்டே வந்து விளையாட்டு காமிக்கிறா நீ தேசிக்க கொண்டு வா எனக்கு ரத்த பழி ஒன்று வேணும்டா ஏய் அரசனுக்கு ரத்த பழி வேணும் கடவுளை இவளுக்கு மூச்சு பேச்சு ஒண்ணுமே வரல பாருங்க டாக்டரை கூட்டிகிட்டு வாங்க ஓடுங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த தம்பி அனுப்பிவிட்டேன் டாக்டர் இப்ப வருவாரு you